கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏடினுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லிச் சொல்லுறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமில்லான் வரக்குவாய் ஏதரும் ஏழுலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாய் ஆர்கலி சூழ்த்தன் இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பமளித்த பெருந்துரை மேய பெருமானை சீரியவாயார்குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய் நீல உருவில் குயிலே நீண்மணி மாடம் நிலாவும் கோல அழையில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோதமங்கை விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய் நாயகனை வரக்கூவாய் தேன்பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ வான் படித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவள்ளூன் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன் மான் பழித்து ஆண்ட மென்னோக்கி மணாளனை நீ வரக்கூவாய் சுந்தரத்தின்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவுமாகிய மூவரறியா சிந்துரச் சேவடியானே சேவகனை வரக்கூவாய் சேவகனை வரக்கூவாய் இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுதாளி அன்பன் அமுதளித்து ஊரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நன்பொன்மணிச்சுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை பரிமேல் வருவானை கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய் உன்னை உகப்பன் குயிலே உன் துணைத்தோழியும் காவன் பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகம் மன்னம் பரிமிசை வந்த வள்ளல் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தன்னவன் சேரலன் சோழன் சீர்ப்புயங்கன் வரக்கூவாய் வா இங்கே நீ குயிர்பிள்ளாய் மானுடு நான் முகன் தேடி ஓவி அவர் உன்னி நிற்ப ஒன் தடல் விண் பிளந்து ஓங்கி மேவி அன்று அண்டங்கடந்து விரிசுடராய் நின்றமெய்யன் தாவி வரும் பரிப்பாகன் தாழ்சடையோன் வரக்கூவாய் காருடை பொந்திகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே குயிலே சீருடை செங்கமலத்தில் திகழ் உருவாகிய செல்வனும் பாரிடை பாதங்கள் காட்டி பாசமறுத்து என்னை ஆண்ட ஆருடை அம்பொன்னின் மேனி அமுதினை நீ வரக்குவாய் அமுதினை நீ வரக்கூவாய் கொந்தனவும் பொடிச்சோலை பூங்குயிலே இது கேள்வி அந்தனாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி எந்த மரான் இவன் என்று என்னையும் ஆட்கும் செந்தடல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய் தேவர் பிரான் வரக்கூவாய் தேவர் பிரான் வரக்கூ